காக்கரசாமியினர் யாரு அவங்க எல்லாம் எல்லாம் நம்ம மக்கு விண்ணோர் தொகை எல்லாம் தேவர்கள்ப்பா ஐயா அவங்க நிக்கிறாங்களா நமக்கு முன்னே நீ மூணம்பது அவங்க ரெண்டம்பதுக்கு வந்துடுவாங்கப்பா இதுல திருச்செந்தூர்ல ஒவ்வொரு நாளும் முன்னையே திறகுறாங்க ஏன்னா கூட்டம் அவனுக்கு முதல் நாள் அந்த இது பண்ணும்போது எப்பவும் போல நாலம்பதுக்கு அந்த திறந்தாங்க வெளியே காலம் அப்புறம் மூணு ஐம்பதுனாங்க ரெண்டு ரெண்டு ஐம்பதுக்கு திறந்தது ஒரு நாள் கோவில் ரெண்டு ஐம்பது ஏன்னா அந்த விசுவரபதேசம்ங்கிறது எல்லாரும் போய் முக்கிற இடம் அதனால அது ரெண்டு ஐம்பது கூட திறந்தது ஒரு நாள் ஏன்னா அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் எனவே அது போல இங்க அண்ணாமலையான் நம்முடைய திருவண்ணாமலை பெருமானை வழங்குவதற்கு யார் வர்றா தேவர் கூட்டம் அது பாட்டுக்கு நாமெல்லாம் இங்க இருக்கவங்க ஏதோ மூணு ஐம்பதுக்கு போறேன்னு சொன்னா அது என்னன்னா ஒன் ஐம்பதுக்கே வந்துருது <laughs> எங்க கூட்டம் அப்படி வந்தா பின் அண்ணாமலையான் அடிக்கமரம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றார் போல் பார்த்தா கியூல வந்தாலும் ஒருத்த மேல ஒருத்த மோதிக்கிட்டு இடிச்சிட்டு வர்றாங்க பார்த்தார் நந்தியம் பெருமான் நந்தியம் பெருமான் தான் அங்கே இருக்கிற அதை வந்து வரிசைப்படுத்துகிற ஆள் சொல்லி சொல்லி பார்த்தார் ஐயா மெதுவா மெதுவா வாங்க என்ன அவசரம் அண்ணாமலையான் எங்கேயும் ஓடிட மாட்டார் கொஞ்சம் இருந்து பொறுமையா போங்களா ஐயா என்று சொல்லி பார்த்தார் இன் முந்தினான் நம்ம மாதிரிதான் ஆகணும் <laughs> முந்தினான் பார்த்தார் கையில நீளமா தடி இருந்தது அடிச்சார் அடிச்சா அவங்க தலையில படல கிரீடம் எல்லாம் கிரீடம் இருக்கு அதை அடிச்ச அதெல்லாம் அந்த கிரீடம் எல்லாம் நவரத்தனத்தினால செஞ்சது ரத்தனங்கள் இவர் தட்டின அது பாட்டு கடகடகடன்னு எல்லாம் கீழே விழுந்து போச்சான் எது அந்த நவரத்தனங்கள் எல்லாம் விண்ணோ தொகையின் மணித்தொகை வீறு அற்றார் போல் அந்த கிரீடத்தில் இருக்கிற முடியான மணிகள் எல்லாம் சில சில கீழே விழுந்துதான் அப்படி விழுந்தது போல இங்க என்ன ஆச்சுன்னு விழுந்தது போல கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் மடிங்கி தாரகைகள் தாமகல ஏன்னா அஞ்சு நாற்பதா அஞ்சு நாற்பது அஞ்சு ஐம்பது அப்படி கதிரவன் வருகிற அப்படி முனிப்பு வர நேரமா இருக்குது இந்த கதிரவனுடைய அந்த எழுச்சி வர வர இது வரைக்கும் பளிச்சு பளிச்சன மின்ன அந்த விண்மீன்கள் அந்த ஒளியை இழந்து போகுது ஏன் அது மிக பேரொளி எது சூரியனுடைய ஒளி இது சின்ன ஒளி twinkle twinkle little star how I wonder what you are அப்படி படிச்சோம் அவ்வளவுதான் மின்னும் அந்த பெரிய அந்த சூரியனுடைய ஒளி வந்ததுனால இந்த விண்மீன்கள் எல்லாம் ஒன்று அது பாட்டுக்கு பொத்து பொத்துன்னு மறைஞ்சு கீழே விழுந்தது போல அந்த மணிகள் கீழே விழுந்தன அப்ப சூரியனை ஒளிக்கு முன்னிற்காத விண்மீன்கள் மறைவது போல இங்க இருக்கிற அந்த அந்த குச்சியில் அப்படி அடிச்ச உடனே அங்க இருக்கிற மணிகள் எல்லாம் பொத்து பொத்துன்னு அந்த கீழே விழுந்துட்டோம் இங்கதான் அவருக்கு வந்ததோ இந்த கற்பனைகள் எல்லாம் இப்ப பாருங்க எதை சிறப்பிக்கிறார் திருவண்ணாமலை கோயிலுக்கு வர்றது நம்ம மட்டும் அல்லப்பா தேவர்களும் வர்றாங்க வர்றது ஒருத்தர் ரெண்டு பேர் அல்லப்பா ஒரே கூட்டமா வருது கூட்டமா வர்றதை நெறிப்படுத்துறது யாருப்பா நந்தியம் பெருமான் என்ன செய்வாருப்பா சொல்லி பாப்பார் கேட்கலன்னா ஒரு தட்டுன்னு தட்டுவார் தட்டு தட்டும் போது என்ன ஆகணும்பா அப்படின்னு கேட்டா அந்த மணித்தொகை எனக்கு தேவருடைய சிறப்பு அப்ப தேவர்கள் இடங்கள்லாம் என்ன பண்ணும் நவரத்தனை வச்சு அழைச்சிட்டு இருக்கணும் அது சரிங்களா பாருங்க ஒரே ஒரு ரெண்டு வரியில என்னென்ன நிகழ்ச்சிகள் அதுதான் திருவாசகம் நம்ம போட்டுக்கிறோம் சாதாரண நாள் பாடிச்சுன்னு என்ன பண்ண அண்ணாமலை கோயில் அழகான தேவர்கள் அங்கும் இங்கும் வந்து எங்கும் சுத்தி பார்த்து அப்படின்னு பாத்தீங்களா அங்கும் இங்கும் வந்து எங்கும் சுத்தி பார்த்து அங்கும் இங்கும் வந்து இதுக்கு ஒரு பாறை வருவேன் இவன் வந்து அதை அழகுபடுத்துறானா ஏண்டா நீங்களும் உங்க கவிதையும் ஆனால் இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதனாலதான் இப்படிப்பட்ட பெரிய பேரருடைய பாடல் தான் இதுக்கு இணைய <laughs> எனவே விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி பாத்தீங்களா கண்ணார் இரவி நீங்க இதே சூரியனை பகல் பொழுதுல கண்ணார் இரவின்னு பாட மாட்டாங்க ஏன் கூசும் இது கால நேரம் அப்படியே அப்படியே சூரியன் தகவல் அப்படி அப்படியே லேசா வருது அந்த ஒளி இன்னும் அதிகமா வரல அதனால ஏ அங்க பாரப்பா சூரியனே நக்கீரர் திருமுரு காட்டுப்படை உலகம் உவப்ப வளஞ்சேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் தேன் விலங்கு அவிரொளி முருகப்பெருமான் அதனால அந்த தோற்றத்தில் இருக்கும்போது கன்னியாகுமரியில் பாருங்க நிற்கிறான்னா அந்த சூரியன் தோன்றும் போது நம்ம கண்ணெல்லாம் பார்க்கலாம் நீங்க பன்னெண்டு மணிக்கு பாருங்க தான் கூசும் அதனால அந்த சூரியன் எப்படி இருக்குதான் கண்ணாரி இரவி கண் அப்படி குளிர்ச்சியா பார்க்கலாம் கதிர் வந்து அந்த அந்த ஒளி வர வர வர கார் கரப்ப இந்த அந்த இருளுங்கிறது போயிடுது என்ன இது வரைக்கும் ஒரே இருட்டா இருந்தது இருளும் போடுது அதோடு கூட இந்த நட்சத்திரமும் கீழே போடும் சரிங்களா கார் கரப்ப தன்னார் ஒளி மடுங்கி தாரகைகள் தாமகல அங்கேயும் நட்சத்திரம் கீழே விழுந்துடாது இந்த பேரொழியாக இருக்கிற சூரியன் ஒளி வர வர அது தானா மங்கிடும் இருக்கிறது தெரியாம போடும் இருக்கிறது தெரியாம போடும் அதனால இப்ப இந்த லைட் எல்லாம் வெளிச்சம் தெரியுது சரிங்களா இதுலயே பக்கத்துல ஒரு ஆயிரம் வாழ்க்கை பல்பு போட்டுட்டோம்னா இது மங்கி போடும் இது மங்காது இருக்கிறது தான் ஆனா அந்த ஒளிக்கு பார்த்தா இது சாதனமா போடும் அப்படி ஒளி மடுங்கி தாரகைகள் தாமகள் தாரகைன்னா மின்மீன்கள் நட்சத்திரங்கள் அதெல்லாம் நீங்க தான் எனவே மணி ஐந்து ஐம்பது ஐந்து ஐம்பத்தஞ்சும் ஆகிறது என்று அர்த்தம் பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொடி சேகி பின்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி பெருமான் எப்படி இருக்கான் பெண்ணாகி பெண்ணாவும் இருக்கிறான் ஆணாகி ஆணாவும் இருக்கிறான் அலியாகி ரெண்டு கட்டானாவும் இருக்கிறான் ரெண்டு கட்டானா அலி பாவம் ஆணும் அல்ல பெண்ணும் அப்படி அதில் அலியாகின அப்படின்னா எப்படி சார் என்ன நாடகம் நடிக்கிறாரா அல்ல எல்லா உயிர் தோறும் இருக்கிறார்கள் பக்கா பெண்பாளத்திலையும் இருக்கிறார் பக்கா ஆண்பாளத்திலையும் இருக்கிறார் இந்த ரெண்டு கட்டான பிறந்தது பாவம் ஊழ்வினால அது உள்ளத்திலையும் இருக்கிறது ஆகவே அந்த பெண்ணோடு இருக்கும்போது பெண்ணாய் ஆணோடு இருக்கும்போது ஆணாய் அந்த அலியாயும் அலியாய் அலியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி தேவலோகத்தை யார் காக்குறா அது அவங்ககிட்ட தான் இருக்குது அல்ல அங்க தேவலோகமாக மண்ணாகி இந்த உலகத்தை யார் காக்குறா எல்லாம் இப்படி எல்லாமாக இருக்க வேண்டியிருக்கவர் எல்லாமாக இருக்க வேண்டிய அப்படி எல்லாமா இருந்ததுனால அப்ப எல்லாமாவே இருப்பாரானாரு வேறாகி ஏன்னா அதான் தனித்தன்மை தனித்த என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்குன்னு உரிய தன்மை அப்ப எல்லாவற்றையும் இயக்கவும் செய்வார் தனித்து தான் இருக்கவும் செய்வார் அதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையேயாய் அதான் ஆனாயி பெண்ணாகி அலியாய் பிறங்கொழி விண்ணாயி மண்ணாகி அவையேயாய் இத்தனையும் வேறாகி தானேயாய் அவையே தானேயாய் பார்த்தீங்களா திருவாசகத்தை எல்லாம் சைவதான கருத்துக்கள் எடுத்தோம்னா வேண்டிய இடத்துல கூட்டிக்கலாம் நிறைய இருக்குது பார்க்கணும்னா இருக்குது அவையாய் தானிய இத்தனையும் வேறாகி அப்புறம் கண்ணார் அமுதமுமாய் உடனாகி அறிவருடைய கண்ணுக்கு இருக்கிற அமுதத்தையும் சொல்லிடுறேன் அப்போ பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணையாகி அவையாய் இத்தனையும் வேறாகி தானியாய் கண்ணாரமுதமுமாய் உடனாகி நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும் முனல் பாய்ந்து ஆரேரோர் எம்பாய் இப்படிலாம் முடி என்று சொல்லி அப்படி ஆறாங்க ஆடுதான் மணி ஆறு அப்படி ஆறும்போது என்ன மணி ஏய் விடிஞ்சு போச்சுடி அப்படின்னு சொல்றாங்க விடிஞ்சு போச்சுன்னு ஆமாடி எந்திரடி எல்லாம் எந்திரிச்சு கரைக்கு வந்துட்டு கரைக்கு வந்துட்டு வந்தா இப்ப ஆறு அஞ்சு காலையில் எல்லாம் பெருமான்ட்ட விண்ணப்பிச்சுக்குது பெருமானி நாங்கள் மூணு மணிக்கு வீட்டை விட்டு வந்தோம் இவ்வளவு நேரம் இப்படிலாம் ஆச்சு உன்னோடவே இருந்துட்டேன் பெருமானி ஆனா எங்களுக்கு அருள் செய்யணும் பெருமானி உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் ஒரு அம்மா தான் குழந்தைய வச்சிருக்கும் போது அந்த குழந்தைய அம்மா உனக்கே அடைக்கலம்னு சொன்ன அதுதான் நான் பெத்த பிள்ளைதானப்பா பின்ன நான் தானே வளர்க்கணும் என்று சொல்லும் அது போல நாங்கள்லாம் உன்னுடைய பிள்ளைதான் அதனால இயல்பாகவே நீ எல்லாம் காப்ப இருந்தாலும் உனக்கே அடைக்கலாம் என்று அங்கு அப்பழஞ்சொல் பொதுக்கும் எம்மச்சத்தால் இப்படி பலவரும் பல பேர் என்ன சொல்றோம் அவன் அவனுடைய பிள்ளையாதான் இருக்கிறோம் ஆனா மீண்டும் அவனுக்கே அடைக்கலம்னு சொல்றான் உடையாய் உந்தன் அடைக்கலமே திருவாசத்துல அடைக்கல பத்தினு ஒண்ணு படப்புறாரு என்னால படிப்போம் அடைக்கலப்பத்து ஏன்னா எனக்கு வேற யாரும் கதி இல்லை நீதான் அதான் அடைக்கலம் ராமாயணத்தில் விபீஷன் அடைக்கடப்படலம் விபீஷணன் அடைக்கடப்படலம் என்றே கம்பர் பொருள் ஏன் இங்க விட்டான் தான் தமையனை விட்டான் சொல்லி சொல்லி பார்த்தான் கேட்கல தமையன் கேட்கல எனவே சரி தள்ளப்பா அவனுடைய ஊழ் அவ்வளவுதான் என்று நேர போய் ராமா நீதான்ப்பா அடைக்கலம் அடைக்கலம் வந்தவங்களை அவ ஏற்றுக்கொள்ளும் அதனால அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிதாயினும் மிக பேரின்பம் தருமது கேளாய் அடைக்கலம்னே ஒரு தலைப்பு பேசலாம் சிறப்பதியானது அது விபீஷனுடைய ராமாயணம் இது சிறப்பதியானது போய் கவுந்தடிகள் கோவலன் கண்ணகி ரெண்டு பேர் கவுந்தி மூணு பேருமா போறாங்க மதுரைக்கு மதுரைக்கு போறதுக்கு முன்ன மதுரைக்கு முன்னால இருக்கிற ஒரு அந்த ஊர் பகுதி நகரத்துக்குள்ள முன்பகுதி அங்கதான் அந்த ஆய்ச்சியரல் இடையரல் எல்லாம் இந்த பெண்பாளா இருக்கிறாங்க அங்க கொண்டு அடைக்கலம் வைத்தால் நம்முடைய கவுந்தடிகள் ஏன் இவ்வளவு ஒண்ணும் தெரியாத வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தில் அந்த அம்மா காலி தடப்பட்ட தரையில பட்டதே கிடையாது இது ஜோக் மைண்டரா இருந்துட்டு வேணும் மாதிரியோட இருந்துட்டு குடிச்சோட அடிச்சு இருக்கிற பணத்தையும் ஒழிச்சு விட்டான் இவனுக்கு ஒன்றும் தெரியாது அதனால இந்த பிள்ளைகளை பாவம் தனியா விட்டுட்டு போகக்கூடாது நினைச்ச அந்த அம்மா ஆட்சியர்கிட்ட போய் இடைச்செயல் வச்சு அம்மா இவங்கெல்லாம் தனியாக வந்திருக்காங்க நினைக்காதம்மா காவிரி போன்றதுல மிகுந்த செல்வம் தருமா ஏதோ ஒரு ஊர் நாள் அப்படி வந்திருக்காங்கம்மா பத்து நிமிஷம் பாத்துக்கணுமா பாத்துக்கணுமா அது இந்த பொண்ணு வெளியிலேயே வராத பொண்ணுமா பாத்துக்கம்மா என்ன அப்பதான் சொல்லுகிறா தவத்தோர் அடைக்கலம் அடைக்கலம்ங்கிற சொல்லுகிறது தான் சிறிதாயினும் நல்ல அடைக்கல பொருளை என்னைக்குமே யார் ஒண்ணு கொடுத்து அதை அடைக்கலம்னு வச்சிருந்தாங்களோ அதை வச்சுக்கணும் இல்லைன்னா அது அது அடைக்கலத்தை வந்து விட்டோம்னா தவறு பாருங்க நம்ம கண்டத்தை ஒரு ஓடு கொடுத்தார் அடைக்கலம் இல்ல வச்சிருப்பாரு இல்லாதனால படாவரம் எடுத்துட்டார்ல இன்னொரு தடவை கோவணம் ஆமா அவர்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான் <laughs> போய் போய் ரெண்டு அடியாட்டம் ஆட்டம் ஒருத்தர் போடு ஒருத்தர் கோவம்னாரு அவ்விடத்தில் இருப்பதே அவ்வளவுதான் ஏ வேற என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லை அதான் ரெண்டையும் கொடுத்து ரெண்டும் பாவம் வச்சுக்க தெரியல அல்லவா இதுவும் விட்டுட்டு அதுவும் விட்டுட்டுது எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க ரெண்டு பேருடைய வரலாறு அதனால இங்க உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அடைக்கலம்னா அப்படிப்பட்டலாம் நினைக்கலாம் எனவே உங்கையில நாங்க பிள்ளைதான் ஆனாலும் உனக்கு அடைக்கலம்னு சொல்லிக்கிறோம் அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமியும் மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் பெருமானி ஒரு விண்ணப்பம் என்ன அது என்று கேட்டா எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரக்க எங்களுடைய மார்புகள் உன்னுடைய அடியவரை தவிர வேறு யாரையும் மணக்கக்கூடாது இது ஒரு வேண்டுகோள் சுவாமி அப்போ நாங்கள் வந்து போய் ஒரு குடுத்த நடத்தணும்னு சொன்னா ஒரு இளையான்குடி மாறரா இருக்கணும் அல்லது ஏற்பய நாயனாரா இருக்கணும் அல்லது ஒரு மானக்கஞ்சாரா இருக்கணும் அல்லது அமரநீதி நாயனாரா இருக்கணும் அப்படிப்பட்ட அடியவற்றதா இருக்கணும் என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேர்க்கு எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்கு இந்த கையிற்கு சாமி ரெண்டும் இது உனக்கே பணி செய்யணும்னு அது என்ன அடியாரை மணக்கணுங்கிறார் உனக்கு பணி செய்யணுங்கிறார் அடியாரை மணந்து அடியாருக்குள்ள பணி செய்யணும் சாமி அடியாரை மணந்து கொள்ளும் ஆனா உனக்கு பணி செய்யணும் அடியாருடைய உள்ளம் வேறு நீ இருக்கிற இடம் வேறா நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்புறம் சுவாமி தேவாரம் பணக்கை மும்மத வேடம் முடித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்போ உனக்கு அடிமை செய்வது என்ன பொருள் அடியார்களுக்கு அடிமை செய்தாலே உனக்கு அடிமை செய்யலாம் அதனால் அடியார் வேறு நீ வேறா இல்லை ஆதலால் உன் அடியார்தோட நாங்கள் மணக்கணும் ஆனா பணி செய்வது உனக்கே பணி செய்யணும் அப்படி என்ன நடத்தும் அடியாருக்கு செய்கிற பணியெல்லாம் ஆண்டவனுக்காக அதனால அந்த மாதிரி எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க இரவு பகல் என் கண்ணு உன்னை பார்த்ததுன்னா உன்னையோ உன்னை அடியவரதான் பார்க்கும் வேற ஏதும் மூச்சு விடுவிட ஒலியும் ஒலியும் இழுத்து அடிச்சு உடச்சஞ்சிடும் அதை பார்த்தா நாடு உருப்பட போகுது நீ உருப்பட போற கிடையாது அதனால இதுக்குன்னா இவங்கிட்ட தூக்கி கொடுத்துரும் இல்ல வாங்கலன்னா ரொம்ப மகிழ்ச்சி உன்னுடைய செல்லும் நீடோடி வாழ்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா அப்ப கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க உன்னையோ உன் அடியவரையோ காணனும் பணி செய்யணும் இதை தவிர அரியங்களுடைய கண்கள் ரெண்டும் எதையும் பார்க்க கூடாது சுவாமி அப்படியான ஐயா இங்கே ஒரே சந்தேகம் என்ன எங்கள் பெருமாள் உனக்கு ஒன்று உரைப்போம்னு சொன்னார் இங்க மூணு சொல்லிவிட்டார என்ன சொல்லிட்டார் மூணு மூணு காரியம் வேண்டியிருக்காரு என்னென்ன காரியம் எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேர்க்க அது ஒண்ணு ரெண்டாவது அப்புறம் எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க ரெண்டு மூன்றாவது கங்குள் பகல் எங்கன் மற்றொன்னு மூணு உள்ள கருத்துக்காரு நம்ம யோகியதை தான் அங்க நம்ம என்ன பண்றோம் எங்கயா எங்க வந்தீங்க ஐயாட்ட ஒரு காரியமா வந்தேன் ஒரு காரியமா என்ன அர்த்தம் இருபது காரியம் வச்சிருக்கோம் செய்யறமா இல்லையா செய்யறமா இல்லையா இது ஒலியல் அதே இதுக்கெல்லாம் பரிமையில வரையில இருந்தான்னா எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கோல் என்று கூறிய அந்த பெண்மக்கள் மூன்று கூறியது என்னையனின் உலகியல் இயல்பு பற்றி உலகியல்பு பற்றி உலகியல்புன்னா ஓ உலகியல்பு தான் கல்யாணம் வச்சிருப்போம் ஒரு தடவை பார்க்க போனோம்னா எங்க ஏன்னு கேட்டவொடனே ஐயா தான் பார்க்க வந்தேன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவோம் ஒண்ணுமில்ல அன்னைக்கு கல்யாணம் எங்கேயுமா இருக்குது அதனால ஐயாட்ட பார்த்து அந்த ஒரு இந்த வேலைக்காரன் வரமாட்டேங்கிறான் வந்து நல்ல சமையலாளா ஒரு செட்டை பார்த்து அனுப்பிச்சிங்கன்னா தேவலாம் அப்படின்னு அப்படியா சமையல்காரனா பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் நம்ம பங்களாவில் அந்த அறையை நாங்கள் வச்சுக்கிறோம் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் சரி சரி வச்சுங்க கொஞ்சம் ஒரு பணம் உடையா இருக்கு ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் கொடுங்க கை மாத்தா மூணு காரியம் கேட்டிருப்பான் ஒரு காரியத்தான் வந்தேன்னு சொல்லணும்ல உலகியல் விகிதம் உலகியல் அதனால இங்க சொன்னது ஒன்றுதான் எனக்கு கொண்டு உனக்கு கொண்டு உரைப்போம் என்று ஆனா கேட்டது மூன்று இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குரியேல் இந்த மூன்று மட்டும் அடியனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீ தந்துவிட்டால் பெருமானி எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் சூரியன் கிழக்க வச்சு மேற்கு வந்தானா தெற்க வச்சு வடக்கு வந்தான் இந்த மூன்று காரியம் மட்டும் எங்களுக்கு விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தால் எங்களுக்கு போதும் அப்போ அடியவரையே மணக்கணும் உனக்கு பணி செய்யணும் இரவு பகல் உன்னையோ அடியவரை தவிர வேற யாரையும் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி முடிச்ச உடனே கரையில அப்பா அம்மா எல்லாம் பார்த்தாங்க என்ன நிக்குதுங்களே வெளியில இது கரை மேல நிக்குது ஏமா இன்னமா குடிக்கிறீங்க வாங்கம்மா என்னது இந்த வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஏ சீக்கிரம் பாடுடி சீக்கிரம் ஆண்டவனை வாழ்த்திட்டு போவோம் கடைசி இது இது ஆறு பதினஞ்சு நம்ம இதெல்லாம் டயத்தை போட்டிருக்கோம் குடிங்க பரவாயில்ல ஏறத்தால சரியா இருக்கும் ஆமா ஆமா சண்டேமே இல்லை ஆறே ஹால் இப்ப ஏன்னா அவங்க மேலே மூணு மணிக்கு போனவங்க ஆறே ஹால் வரைக்கும் வரலாம் கூப்பிட மாட்டாங்களா அதனால இந்த ஒரு வார்த்தை கூப்பிட்டு போங்க இந்த வந்துட்டு அது இந்த பிள்ளைகளும் அதுக்கு என்ன அம்மாவை கிடக்குது வேற வேலை இல்லையாங்கிறது இருபதாம் நூற்றாண்டு குழந்தையா இருக்கலாம் அந்த குழந்தையெல்லாம் இருக்காது ஏ அம்மா கூப்பிடுறாங்கடி அப்படின்னு அங்கடி எல்லாம் சேர்ந்து பாடுவோம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் இது எல்லாரும் சேர்ந்து பாடுது போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தடிர்கள் பெருமானி உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் அந்த திருவடி இரண்டும் எங்களுக்கு அருளுக எனக்கு எப்பொழுதும் ஆதியோடந்தமாக உன்னுடைய திருவடிதான் எங்களுக்கு அருள் செய்யணும் அருளுக போற்றி அருளுகனின் அண்டமாம் செந்தடிகள் அந்த திருவடிதான் ஆதி காலத்திலிருந்து இந்த உயிர் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ அதனால என்று நீயோ அப்போது இந்த ஆன்மாவாகிய நாங்கள் இருக்கோம் அந்த ஆதிகாலமும் இந்த திருவடிதான் காத்தது இனி இந்த ஆன்மா அந்த உடலை போட்டுட்டு வீடு பேரணியுமே அந்தம் அந்த அந்தமாம் செந்தளிர்கள் அப்ப ஆதியோட அந்தமா நமக்கு திருவடி தான் முக்கியம் வேற எதுவும் இல்லை அதுதான் காக்கணும் அதுதான் எங்களை வளர்க்கணும் வேற இல்லை அந்தமாம் செந்தளிர்கள் இது முன்னுரை போல பின்னே வருவது ஐந்தொழிலும் சொல்லுகிறார் நான் சொல்லியிருக்கேன் முன்னே ஐந்தொழிலை அடுக்கி சொன்னது திருமுறைகளிலே இங்கேதான் சொல்லுகிறேன் ஐந்தொழிலும் சேர்ந்து என்னது போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் தோற்றமாம் பொற்பாதம் அதான் படைப்பு படைப்பு படைத்தல் அப்போ இந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த உடம்பை கொடுத்து படைக்கிறாரே அந்த படைத்தல் தொழில் செய்வது உன்னுடைய திருவடிதான் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் உன்னுடைய திருவடிகள் தான் எல்லா ஆன்மாக்களும் போகம் அந்த நுகர்கின்ற இன்பத்தை கொடுப்பது அல்லவா இதிலிருந்து இன்பத்தை கொடுப்பது அப்ப இது முன்ன படைத்தல் இப்பொழுது காத்தல் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் இந்த ஆன்மாக்கள் வழி நீக்கம் பெற்று உன்னுடைய திருவடியை அடையும் போது இந்த பிறவியை நீங்கிடும் அதான் அடித்தல் அப்ப படைத்தல் காத்தல் இப்ப அழித்தல் மூன்று சொல்லியாச்சு மூன்று சொல்லி ஈராம் இணையடிகள் போற்றியம் பால் நான் முகனும் காணாத புண்டரிகம் உன்னுடைய திருவடி பிரம்மனாலேயோ அல்லது திருமாலாலேயோ காண முடியாத பொருள் அதான் மறைப்பு அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் என்ற ஒன்று செய்தார் அல்லவா மறைத்தல் அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் எல் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் அருளல் இப்ப படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்ற அந்த ஐந்தையும் அடுக்கி சொன்ன இடம் இங்கதான் அநேகமா இந்த ஐந்துல மூணு சொல்லி மூணு தான் நிறைய இருக்கும் எங்க பார்த்தாலும் இவரே சொன்னது காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி எங்க மூணு தான் பெரும்பாலும் முத்தொழி தான் சொல்லுவாங்க இந்த ஐந்தொழி சொல்லுகிறது அநேகமா திருமுறையில சொல்ற பன்னெண்டுல கூட இந்த இடம் தான் சொல்லுங்க இருந்தா எடுத்து எழுதிங்க அப்புறம் சாமி எங்கேயாவது சொல்லியிருக்கலாம் நம்ம என்ன பெரிய அத்தாரிட்டியா நம்பியாண்ட நம்பிகள் எங்கேயாவது சொல்லியிருந்தாருன்னா ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கதான் சொல்ல மேற்படுது ஐந்தொழில் இந்த ஐந்தொழிலை நான்கில் அடக்கி சொல்வதும் உண்டு சிவபுராணம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நான்கு ஈறு சொல்லல இப்படி எல்லாம் பாருங்க திருவாசகத்தில் ஐந்தொழில் கூறுகள் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே எம்பில் எழுதலாமே என்ன வேகம் போறோம் அதனால போற்றியல் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் அப்போ இந்த திருவடிதான் இந்த உயிர்களுக்கு ஆதியும் அந்தவுமாக விளங்குவது இந்த திருவடிதான் இந்த உயிர்களுக்கு படைக்கவும் செய்யுது உடம்பை கொடுத்து இல்லைங்களா இந்த திருவடிதான் அந்த உயிர் உடம்போடு இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுக்குது இந்த திருவடிதான் அந்த போகம் நீங்கி அந்த உயிரை என்ன அந்த உடலமை இறக்க செய்கிறது உயிரை இறக்க செய்கிறது சொல்லக்கூடாது உடம்பை இறக்க செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் அருள் செய்வது உன்னுடைய திருவடி தான் இந்த மாதிரி அருள் செய்கின்ற ஒன்றுதான் சில சமயங்கள்ல உயிர்களுக்கு மறைத்தல் தொழிலை செய்வதும் உண்டு <laughs> மறைத்தல் நல்ல போக்குவா என்னை புகுவிப்பாயின் தொடும்பில் போக்குவா என்னை மறைத்தல் பூவிப்பாய் நின்றொடும்பில் அப்படிலாம் இப்படி ஐந்தொழிலும் சொல்லி முடிக்கிறார் சொல்லிவிட்டு ஏ நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி யாரும் எழுப்ப வரமாட்டோம் தெரியுதா சரியா மூணுன்னா அத்தனை பேர் வந்துடணும் நீ பத்தியா எழுப்புறதுக்காக எட்டு பேர் தூங்கிட்டீங்க யார் எட்டு எல்லாம் பின்னால பின்னால போச்சு நான் தான் நான் தான் சரி நாளைக்கு வருவேன் இவருடைய நீ மூணு மூணுங்கிறீல ரெண்டு ஐம்பதுக்கு நான் இருக்கண்டி அப்படின்னா சரி ரெண்டு ஐம்பதுக்கு இருக்கணும் எல்லாம் சரி அதனால பெருமானை வணங்கிட்டு போவோம் அல்லவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேயே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்